உயிராவனம் இருந்து புசு புசுன்னு மூச்சு விட்டு பிரயோஜனம் இல்லப்பா அப்படியே இருந்து மூச்சே அப்படியே அடக்கணும் உயிராவனம் இருந்து உற்று நோக்கி தெருவில் இல்ல இங்க மனசுல உள்ள கிழியில் உருவெழுதி உயிர் ஆவணம் செய்துட்டு அப்படிப்பட்ட அந்த பெருமானுக்கு உன்னுடைய உயிரையே நிவேத்தியம் பண்ணும் நிவேத்தியம் பண்ணும் பெருமானே இந்த உயிரே உனக்கு நிவேதனமாக வைக்கிறேன் என்று சொல்லி நிவேதனம் பண்ணி அப்படி தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்தி அப்படி இருப்பவர்களுக்கு நீ வந்து அவர் ஆன்மாவோட ஒட்டி இருப்ப சேர்ந்து இருப்பாய் நான் அப்படி இல்லையே அதனால காணுமாறு காணேன் எப்படி உன்னை காண வேண்டுமோ அந்த மாதிரி முயற்சி நான் செய்யல அந்நாள் கண்டேனும் பானே பேசி எந்தன்னை படுத்ததென்ன பரஞ்சோதி ஆனால் ஒரு நாள் நீ காட்சி கொடுத்த காட்சி கொடுத்தோடனே உண்மையா அவங்ககிட்ட என்ன பேசணும் பேசாம பாணியை பேசி பாணின்னா முகமன் என்ன நானியோதம் செய்தேன் சிவாய நமையன பெற்றேன் என்று கொஞ்சம் பெருமிதத்தோடு நான் நடந்துகிட்டேனே தவிர அது உண்மையாக உன்னை அடியவன் என்று நான் நான் அடியவனாக இருக்கலையே இருக்கலையே அதனால் என் தன்னை படுத்ததென்ன பரஞ்சோதி ஆணி பெண்ணே ஆரமுதே அத்தா செத்தே போயினேன் செத்தே போயினேன்னா நான் செத்தா போய்விட்டேன் என்பது ஏகாரம் செத்தே போயினேன் ஏன் நான் இல்லானாயினேன் பார்த்தீங்களா ஏன் நான் இல்லா நாயினேன் இந்த சொல்லு ரொம்ப பெரிய சொல்லு ஏன் பொருந்தியும்படியான நான் இல்லானாயினேன் நான் இங்க மூணு சொல்லி இருக்கு என்ன அர்த்தம் நான் வெட்கம்னு அர்த்தம் சரியா இங்க நான்கிறது அருமையான தமிழ் வெட்கம்ங்கிறது அருமையான வடசொல் அல்லவா இப்ப தமிழ் சொல்லுக்கு வடசொல் சொன்னாலே புரிஞ்சு போச்சு நமக்கு புரியுது அப்படியான நான் நான் என்ன பொருள் வெட்கம்னா என்ன என்ன வெட்கம் என்ன வெட்கம் நான் இல்லானாயினேன் நான் அந்த நாணம் இல்லாதவனாக வெட்கம் இல்லாதவனாக இருக்கிறேங்கிறார் பெண்களுக்கு எல்லாம் வெட்கம் இல்லாம் நமக்கு தான் ஒன்றும் இல்லையே எல்லாத்தையும் ஊத்துட்டோமான்னு அல்ல நமக்கு வேணும் திருவள்ளுவர் அங்கேருந்து வந்தார் மக்கு புயல ஒரு அதிகாரமே பாடியிருக்கிறேன் ஒன்று கூட தெரியலையே என்ன சுவாமி நான் உடமைன்னு ஒரு அதிகாரம் பாடியிருக்கேனா பொருட்பாலில் எழுபது அதிகாரத்தில் இப்பதான் சாமி ஞாபகத்து வருது அதுல நான்கிறதுக்கு என்ன விளக்கம் தந்திருக்கிறேன் லட்சிகள் எல்லாமே பார்க்க வேணாம் மதுரை தமிழ்ச்சங்கராதி எல்லாம் பார்க்க வேணாம் நானே விலகி இருக்கேனேடா அப்படின்னாரு எங்க அதெல்லாம் நான் படிக்கிறது திருக்குறள் படிச்சேன் படிச்சேங்கிறியே ஐயன் திருக்குறள்னு சொன்னா மட்டும் போதாதுடா படிக்கணும்டா படிக்கணும் அவர் அவரை உயர்த்தி பெற பிரயோஜனம் இல்லை திருக்குறள் உள்ளத்துல உயர்த்து அடுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதும் அருமையா வாழ்வாய் என்ன சாமி சொன்னீங்க என்ன நான் தான் சொல்ல வேண்டியிருக்கு வித்யா கருமத்தால் நாணுதல் நானும் இதெல்லாம் சும்மா திருவள்ளுவர் தான் சாமி வேற யாருமே சொன்னதான் எனக்கு படலை வெட்கம்னா நம்ம நினைக்கிறவங்க கேட்டால் இப்படி இப்படி குடை தூக்கிட்டு பெண்கள் அடக்கிற அந்த வெட்கம் தான் தெரியுது அது பெண்ணு கடை உனக்கு நீ வெக்கமே கெட்டவனாச்சா அப்படி கிடையாது இல்லையே என்ன கருமத்தால் நானுதல் நானு பிற திருணுதல் நல்லவர் நானு பிற அருமையான திருக்குறள் ஏதேனும் நம்முடைய பண்பாட்டுக்கு தாழ்வான செயல்களில் என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சிட்டோம்னா அதற்காக அப்படியே உயிரையே வரும்பார் என்ன பண்றது போ செய்யப்படாது பாது என்னமோ பாரு நானே நினைச்சா அது பாரு அப்படி செய்யல அப்படி இந்த கையை போட்டு உதற பாரு அந்த வெக்கம் தான் ஆண்களுக்கு இருக்கிற வெக்கம் கருமத்தால் நானுதல் நான் நீ யாராவது கூப்பிட்ட உடனே அப்படி உள்ள போய் அடங்கிக்கிட்டு என்னங்க என்னங்க அப்படியாது தெரியுதா அப்படியா நீ வந்து என்ன பண்ண அஞ்சரை கஜம் கட்டிக்கணும் நான் பேசி கட்டிட்டு அது மாதிரி யாரா வந்தாங்கன்னா வாங்கய்யா வாங்கன்னு வெளியே வரலாம் ஆனா அவங்க அப்படி இல்லை வாங்க வாங்க ஐயா வர சொல்றேன் அவங்க போகணும் அது அவங்களுக்கு நாணம் உனக்கு எது நாணம் என்றால் உன்னுடைய வாழ்நாளில் எந்த காரணத்தை மட்டும் எந்த நேரத்திலும் தவறான ஒரு செயலை செய்து விட்டால் அதற்காக நாணுதல் தான் ஆண்களுக்குரிய நாணம் என்று சொன்னார் திருவள்ளுவர் அநேகமா இப்ப இருக்கிற சங்க இலக்கியங்களில நாணம் என்பதற்கு இந்த மாதிரி விளக்கம் சொன்ன புண்ணியவான் திருவள்ளுவர் திருவள்ளுவரே கருமத்தால் நாணுதல் நான் அதை நம்ம இன்னைக்கு செய்யறோம் எதேன்னு ஒண்ணு ஒண்ணுமில்ல பந்தடிக்கிறவன் அடிக்கிறேன் வந்து இப்போ நீங்க நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க நம்ம உண்மையாக அப்படி உடனே அந்த அந்த இடத்துல விடணும் ஒன்று வேகமாக அடிச்சு அவுட்டில் போனாலும் வேகம் அல்லது இந்த இதுக்குள்ளேயே விழுந்துருதுன்னு சொன்ன அதுதான் அதான் அதுதான் ஆக இன்னைக்கு இருக்கு நடைமுறையில் அதை வற்புறுத்தல நீங்க எந்த வேணாலும் சொல்லும் போது இப்ப நீங்க போய் எழுதிட்டு வரான் பரிசு எழுதிட்டு வரான் எழுதிட்டு வந்து உடனே பேசுறான் ஏடா அது மூணாவது என்ன எழுதுல இது நான் நாலாவதுக்கு நாலாவது கல்லடா அது எட்டாவது கல்யாணாரு நான் நாலு போட்டு எழுதி வச்சுட்டுடா நேத்தே சொன்னேடா வினா நம்பர் போட்டு அதை சரியா அது எழுதுறான்னு சொன்னேடா நீ சொன்ன மாதிரி நாலாவது நாலாவது வேணா அது எங்கடா இருக்குது இது எல்லாம் போச்சு இது கருமத்தால் நானுதல் நானும் தீய செயல் செய்துவிட்டால் அதற்கென்று வருந்துகின்ற வருத்தம் நானும் இன்னொருத்தன் கேட்டான் அங்க இருந்து வந்து என்னன்னு கேட்டானா ஏங்க இந்த பெண்கள் எல்லாம் பொம்மநாட்டுல யாராவது இப்போ புதுசா வந்தாங்கன்னா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்களே அது மாதிரி நாளையிலிருந்து நான் போட்டுமா அப்படின்னாரு மக்கு பயல அஞ்சரை கஜம் கட்டினாதான்னு சொன்னேன்ல நீ அஞ்சரை கஜம் கட்டினிய இல்ல இல்ல திற திருநுதல் நல்லவர் நானு அதெல்லாம் பெண்களுக்குரிய நானுமடா இது ஆண்களுக்குரிய நானுமடா நாணம் என்று சொன்னால் இரு கட்சிக்கும் பொதில் வைத்தவர் திருவள்ளுவர் ஆணுக்கு உண்டு பெண்ணுக்கு உண்டு சொன்னார் கற்பென்று வைத்தால் இரு கட்சிக்கும் பொது இல்லையா என்னமோ எங்க திருவள்ளூர் காணாதெல்லாம் கண்டீங்களா நீங்க நான் என்று வைத்தால் மூணு சொல்லி நான் என்று வைத்தால் இரு கட்சிக்கும் பொதில் வைப்போம் ஆண்களுக்கும் வேண்டும் அது பெண்களுக்கும் வேண்டும் என்று வைத்தவர் திருவள்ளுவரி என்னமோ பாடினா மனுஷன் எவ்வளவோ பாடினான் எண்ணி எண்ணி பாடினான் இந்த தமிழ் மக்கள் அதை மட்டும் பின்பற்றாங்கன்னா இந்த உலகம் அல்ல மேல் உலகத்துல கூட அவன் வந்து இதை விட இன்னும் உயர்ந்து பண்பாடா இருப்பான் அவ்வளவு அருமையா பண்ணியிருக்க எனவே அத்திருநுதல் நல்லவர் நானுப்பேர் தான் இப்ப இங்கே இந்த அந்த நாணத்தை இங்கே குறிக்கிறார் எதை நம்முடைய மணிவாசர் குறிக்கிறார் நாணம் திருவள்ளுவர் ஏன் நான் இல்லா நாயினேன் அப்ப பொருத்தமான அந்த இது நாணம் என்ற ஒன்று இருக்குதே ஆண்களுக்கு வேண்டிய நாணம் இல்லா அது இல்லாமல் போனதுனால என் கொண்டு எழுகேன் எம்மானி எந்த முகத்தோடு நான் வந்து வந்து நான் அணுவேன் உன்னை வந்து அணுகுவேன் எப்ப அது இல்லாமல் நான் போய்விட்டனும் அப்ப எப்படி நான் உன் வந்து நான் உன் அடைய முடியும் என் கொண்டழுகேன் எம்மானி மானியை நோய்க்குமையால் பங்க மறையீரறியா மறையோனி உமையொரு பாகன் மறையெல்லாம் அறிய முடியாதவன் தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய் சிறியேன் பிழை பொறுக்கும் கோணி நான் தப்பித்தவரி பிழை செய்திருந்தாலும் நீ அதை மாற்ற வேண்டாமாப்பா கோணி கோன்ன தலைவன் சிறிதே கொடுமை பறந்தேன் கொஞ்சம் நான் தவறி போனேன் என்னது சிவமாநகர் குறுக போனார் அடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே சிவமாநகர் குறுக போனார் அடியார் நீ போன போது பின்பற்றி எல்லா அறிவரும் கூடவே போனாங்க இந்த பாழா போன காலு அவங்களோட போயிருக்கலாம்ல நான் என் மனசுல இருக்கிற பொய்ய மட்டும் எல்லாம் அவங்கள ஒன்னு நோக்கி வந்தாங்களா நான் என் வீட்டை நோய்க்கு போயிட்டேன் என்னுடைய காலம் நானும் புறமே போந்தோம் எல்லாரும் போற வழியில் அடியேன்னு போயிருந்தேன்னா கைலாசம் போயிருக்கலாமே சுவாமி அதெல்லாம் தவறு என் மேலதான் சுவாமி தவறு என் மேல்தான் என்றெல்லாம் போய் வருந்துகிறார் அல்லவா என்ன போலாமா புறமே போந்தோம் எங்கே உன்னுடைய திருவருளுக்கு புறமே போந்தோம் பொய்யும் யார் யாரு போனீங்க அப்படி பொய்யும் யானும் அடியேனும் அடியேன் மனசில் இருக்கிற பொய்யும் தான் ஆனா அடியாரெல்லாம் மெய்யன்பு பெறவே வல்லேன் அவங்க பெற்ற மெய்யன்பை நான் பெறவே இல்லை அல்லாவண்ணம் பெற்றேன் யான் அல்லாவண்ணம்னா அவங்க மெய்யன்பு பெற்றார் அது அல்லாதனவே பொய் பொய் அன்புன்னு அர்த்தம் பொய் அன்பு பெற்றேன் அறவே நின்னை சார்ந்த அறியார் மற்றொன்று அறியாதார் உன்னுடைய அறிவில் எல்லாம் கேட்டா உன்னை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு பற்றும் இல்லை தெரியவும் தெரியாது அப்படி இருந்தவங்க நான் அப்படி இல்லை சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றால் சேர்ந்தாரே நான் அவர்களை விட்டு புறமே வந்து இந்த பொய்யோடு இருந்து நான் இங்கு வாழ அடியவர்கள் எல்லாம் உன் கைலாயத்திலே உன்னிடத்தில் இருந்து வாழ இப்படி நாங்கள் பிரிந்து விட்டோம்ப்பா என்ன பண்றது என்று என்னுடைய இரங்கல் தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாள் இணை அன்பு உன்னுடைய திருவடிக்கு அன்பை நீ தான் தரணும்ப்பா எனக்கு என்னால கொள்ள முடியல பேரா உலகம் புக்காரடியாரம் பேரா உலகம் பேரா உலகம் பெயர்ந்து வாராத உலகம் சீக்குவல் டு மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராணி கள்ளப்புலக்குரம்பை கட்டடிக்க வல்லானி மீண்டும் வரும்படியான இடத்திற்கு வாராமல் என்றும் மீண்டும் வாராதடி இங்கு வந்து வினைப்பிறவி சாராமி கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானி அப்படி அப்படிப்பட்ட இடத்துக்கு போனார் அவரெல்லாம் யார் அடிவரெல்லாம் பேரா உலகம் புக்கார் நான் பேரா உலகம் புக்கார் அடியார் அவங்கெல்லாம் போனவங்க நான் புறமே போந்தேன் யான் ஊராம் இலைக்க குருட்டாம் இலைத்திங்கு மிளைத்தாங்கு உன் தாள் இணை என்புக்கு ஆறா அடியேன் அயலே மயல் கொண்டழுகேனி அருமை அருமை ஒரு ஓமை சொல்றாரு பாருங்க ஊர்ல கண் இருக்கிற மாடு இருக்குது கண் இல்லாத கண்ணு கெட்டு போயின மாடு இருக்கு இந்த கண் இருக்கிற மாடெல்லாம் என்ன பண்ணிச்சுன்னு கேட்டா தன்னுடைய வீட்டுக்காரர் வந்தாருன்னா மாட்டுக்கு தண்ணிக்கு வேணும்னா தண்ணிக்கு இழுத்து அம்மா அம்மான்னு கத்துது ஏன்னா தண்ணி வேண்டா உன்னை வெயில கட்டி போட்டனா தண்ணி வேணுமா சரி சரி வா அப்படின்னு தண்ணி கலைச்சிட்டு போறாங்க புல்லு என்ன கத்துச்சுன்னா கத்துது மாடு கறக்கணும்னு சொன்னா மணி நாலு மணி ஆச்சுன்னு சொன்னா கண்ணு வைப்பது அப்போ அதெல்லாம் அந்த என்ன கேட்டால் அந்த மாட்டினுடைய அன்பை பார்த்து நாங்கள் செய்தோம் ஒன்றே தெரிஞ்சுது இதை பார்த்துட்டு ஒரு பசுமாடு ரெண்டு கண்ணும் தெரியாது அந்த மாடு இது அம்மா அப்படி கத்தும் போது தானும் அம்மா ஆமா அது புல்லு கத்துது நீ எது கத்துற அதுவும் தெரியாது அது சாயந்தரம் நாலரை மணி ஆச்சுன்னா நல்ல மடியில் நிறைய பால் அப்படியே கரந்தபால் கண்ணரோடு அப்படி இருக்குது அதனால கண்ணுட்டி நோய்க்குது இது கண்ணுட்டி ஒண்ணும் இல்லை இது அம்மா கத்துது ஏம்மா மறுக்குது அது கண்ணுட்டி போட்டது இருக்குது அதெல்லாம் செய்யுது நீ என்னது மரடு இப்படி திட்டுது அப்போ ஊர்ல இருக்கிற கண்ணுடைய மாடுகள் புல்லுக்கோ அதாவது நீருக்கோ தன்னுடைய கன்றுக்கோ நோக்கி சத்தம் போட்டதுன்னா ஒரு கண்ணில்லாத பசுமான சத்தம் போட்டா எப்படியோ அது போலத்தான் அங்க இருக்கிற கைலாயத்தில் இருக்கிற அடிகள் எல்லாம் கண்டிறந்து சொல்லுகிறார் நான் கண்கட்டவனாயிருந்து சொல்லுகிறேன் ஊர் மாட்டை பார்த்து இந்த கண்கட்ட மாடு இப்படி இருக்கு பாவம் இதெல்லாம் தண்ணியே நினைத்து சொல்லு இவ்வளவு அந்த அமைப்பில் அநேகமா இந்த மாதிரி ஓமை கொண்டு தன்னைத்தான் சொன்னது தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் சொல்லலாம் ஏனை திருமுறை ஆசிரியர்கள் யாரும் இலர் அழுகேன் நின்பால் அன்பாம் மனமாய் அடல் சேர்ந்த மெழுகே என்னார் மின்னார் பொன்னார் கடல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே நான் உன்னை அழுகவே இல்லை ஆனா அந்த அடிவரெல்லாம் அப்படியே நல்ல நெருப்புல மெழுகு சேர்ந்தா எப்படி தானா உருகுமோ அது போல உரிய சிந்தையராக உன்னோடவே வந்துட்டாங்க உருக்கமா வந்துட்டாங்க நானும் அழுகூட இல்லை இப்படி அவர்கள் உருகி உண்பால் வந்து சேர பொன்னார் கடல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே நான் என்ன செஞ்சிருக்கலாம் நம்ம அழுதமோ இல்லையோ அவங்களோட கூட பின்னால போயிருக்கலாம் அது நான் போகல அப்படி போகாம விட்டு பழுதே பிறந்தேன் இந்த வெறும் பிறவியே மீண்டும் மீண்டும் எடுக்கும்படியான இந்த குற்றத்தை காலாமல் பிறந்து விட்டேன் என் கொண்டு உன்னை பணிகேனே எதை கொண்டு பெருமானே உன்னை நான் வணங்க முடியும் எனக்கு தெரியலையே பணிவார்பினி தீர்த்தருளி பழைய அடியார்க்கு உன் அணியார் பாதம் கொடுத்தீ என்ன செய்யறா யாரெல்லாம் உன்னை நல்ல மனம் உரிமைகளால் வணங்குகிறார் அவர்களுக்கு இந்த உடற்பிணியும் நீக்கி அந்த உயிர் பிணியாகி இருக்கிற இந்த பிறவி பிணியும் போக்குற இரண்டு பிணியும் போக்குறது அப்படி போக்கிறார் ஆகவே அது யாருக்கு பழைய அடியாருக்கு அப்படி நீ பிறவி நீக்கின உடனே அணியார் பாதம் கொடுத்தி உன் திருவடியே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆட்கொள்ளுகிறாய் அதுவும் அறிதென்றால் அது எனக்கு கிடைத்தா தேவலாம் இல்லை எனக்கு முடியல என்னுடைய தகுதிக்கு முடியல என்ன தினியார் மூங்கில் அணையேன் தினியார் மூங்கில் அணையேன் அருமை அருமை போற போக்குல இது விவசாய குறிப்புக்காக அமைது மூங்கில்ல ரெண்டு ரகம் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல அதுக்கு என்ன அதுக்கு என்ன இந்த கழின்னு பேரு அது உள்ள எல்லாம் வந்து துவாரம் இல்லாம செறிந்து இருக்கும் ஏன் கல்லாங்கழி கல்லாங்கழி கல்லாங்கழி அதுதான் நம்ம கூரைக்கெல்லாம் கூட போடணும் நிக்கும் மிளகு சரிச்சா கூட சரியா நிக்கும் நீங்க உள்ள தொலை உடையதா இருக்கிறச்சுக்க அது ஒண்ணு பிரயோஜனம் இல்லை அது வெறும் சும்மா டப்பையை வச்சு என்ன கேட்டு கேட்டு வேணா போடலாம் அவ்வளவுதான் இன்னும் பெரிய கூரையெல்லாம் தாங்காது இப்ப எல்லாம் பெரும்பாலும் சிமெண்டா போனதுனால இப்ப அந்த மூங்கில் பத்தி பேச்சு இல்லை ஒரு காலத்துல மூங்கில் தானே வேற வழி அல்ல அந்த மூங்கில் அப்போ நான் எப்படிப்பட்ட மூங்கில்னு கேட்டா உள்ளே தொலைவுடைய மூங்கிலா இருந்தேன்னா நான் நெகிழுவேன் ஏன்னா பட்டுன ஒரு ஆணி அடிச்ச உடனே பசுன்னு உள்ள போவோம் திமியார் மூங்கில் உள்ள தொலை இல்லாத அப்படியே கல்லாங்கடியா இருந்துட்டேன் இப்படிப்பட்டது அநேகமா இந்த மாதிரி ஓமை காட்டுவது இப்ப நெஞ்ச கனகல்லாம் காட்ட கல்லெல்லாம் காட்டினாங்க ஆனா திணி யார் மூங்கில் என்று சொல்லு அப்ப மூங்கிக்கடியில உள்ளே தொலையுடைய மூங்கிக்கடி உண்டு இன்னொன்று திணித்த முறையில் இருக்கிற அந்த கல்லாங்கடி உண்டு இந்த கல்லாங்கடி அவளது விளைவில் பிளக்கவோ அல்லது ஆணி அடிக்கவோ முடியாது அப்படிப்பட்ட நெஞ்சமுடைய யார் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணு கேட்டா திருவாசகத்தில் காணும் தனித்த ஓமைகள் என்று தொகுத்து பின்னால போட்டணும் இப்படியாக ஒரு உமை தினியார் மூங்கிலனையேன் வினையை பொடியாக்கி தனியார் பாதம் வந்து ஒல்லை தாராய் பொய் தீர்மையானி அதனால நீ அவர்களுக்கெல்லாம் உண்மையா நல்ல அடியவர்களுக்கு உன்னுடைய திருவடியை நீ எனக்கு நல்ல உள்ளம் இல்ல அது இந்த திணிந்த மூங்கிலாக இருக்கிறேன் கல்லாங்கடியா இருக்கிறேன் நீ தான் இந்த வினையெல்லாம் பொடியாக்கி எனக்கு அது போல கொடுக்கணும்ப்பா அவர்களுக்கெல்லாம் நீ வந்து மருந்து கொடுக்காமலே இயல்பா எல்லாம் ஆளாக்கிட்ட எனக்கு இந்த மருந்து பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே அதனால தான் போய் தன்னுடைய நெஞ்சும் போய் தான் இறைவன் மீது கொண்டிருக்கிற அன்பும் போய் அப்படி இருந்தா ஆனா அழுவது மட்டும் அழுகிறேன் என்ன பண்றது அழு பெறலாமே பெறலாமே இது இப்படி கூட கேள்வி வைப்பாங்க அழுதால் உன்னை பெறலாமே பெற முடியுமா முடியாது அழுதால் உன்னை பெறலாமே பெறலாமே அப்படி ஒரு சொல்றது என்ன அர்த்தம் இதுவரைக்கும் அடல இனி அழுதால் பெறலாமே என்று பெறலாமே என்பது பெற முடியாது என்ற வினை அந்த மனித பிறவியும் வேண்டுவதே அது மாதிரி அது மாதிரி அதுக்கெல்லாம் எப்படி ஏகாரம் தேற்றத்தின் வந்தது அல்ல ஏகாரம் வேண்டுவதே என்பது தேற்றம் வந்தது அல்லது என்னன்னு கேட்டேன்னா பிரிநிலைக்குன்னு வந்தது வேண்டுவதே இந்த மாதிரி இந்த வெறும் ஏகாரத்தை மட்டும் இப்படி இது மாதிரி வந்துட்டு இலக்கணம் குறிப்பிடுறதுனாலே உரை வந்துடும் இதெல்லாம் நம்முடைய சான்றோர்கள் உரையில் இருந்தால் அப்படி ஏகாரத்தை மட்டும் பிரிச்சு எழுதியிருப்பாங்க இல்லை போட்டும் எனவே தனியார் ஆமா உன்னை பெறலாமே இப்ப ஏகாரம் என்னன்னா பெறலாமே பெற முடியாது ஏன் இனியாவது உன்னை தொடர்ந்த உன்னை நான் அழுதால் பெறலாமே பெறலாம் பெறலாம் அல்லவா ஏகாரம் அல்லவா எதுக்கு வந்தது இன்மை கண்ணு வந்தது உண்மை கண்ணு வந்தது அல்லவா ரெண்டு வந்தது தேனி அமுதே கரிம்பின் தெளிவே பொருள் வேணாம் அதுக்கெல்லாம் தித்திக்கும் மாணி தித்திக்கின்ற பெருமான் அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறி எனக்கு வேற எதுவும் வேணாம் எல்லாரும் உன் தாழ் சேர்ந்தது போல இந்த பாவியாக அடியேனும் உன்னுடைய திருவடிக்கன் வந்து அடையவன் செல்வர் சிவபுரத்தினுள்ளார் சிவனடி கீழ் உள்ளார் பல்லோர் மியத்த பணிந்து உள்ளார் அதுதான்ப்பா வேணும் எனக்கு வேற எது வேணும் நமக்கும் அதுதான் வேண்டும் என்று நாம் செல்வோம் ஆனந்தா அதீதம் ஆமா அதுல என்னன்னு கேட்டா நல்ல தமிழ்ல சொன்னா இன்ப மேலீடு என்று சொல்லணும் இன்ப மேலீடு என்று அது எப்ப எப்படி நான் அடிக்கடி சொல்லிருக்கேன் இப்ப எப்படி ஆங்கிலம் வந்து விரைவில் நடுப்புற எல்லாவற்றையும் ஆட்கொண்டதோ அது போல இடைக்காலத்தில் வடமொழி ஆட்கொண்டிருந்தது ஆதலால் ஆனா நல்ல படித்து எழுதினவங்க படித்து எழுதினாலும் கூட அந்த வர சொல்ல அவர்களுக்கு இயல்பா வந்துட்டு ஆனந்த அதீதம் ஆனந்தம்னா இன்பம் அதீதம்னா மேலல்லை எனவே இன்ப மேலீடு என்று அருமையா தமிழாக்கம் பண்ணலாம் இன்ப மேலீடு என்று சொல்லலாம் பதிப்புல போடலாம் தப்பு இல்லை இல்லவா போடணும் என்னைக்குதான் நம்ம இதெல்லாம் செய்யறது சொல்றது அந்த பெரியவங்க சொன்னது மாற்ற வேணாம் ஆனந்தாதிதம் கீழே பிராக்கெட்ல இன்ப மேலீடு என்று போடுவதனால எந்தவித இழுக்கும் திருவாசகத்துக்கோ நம்ம சமயத்துக்கோ நம்ம வழிபாட்டு நெறிக்கோ ஒன்றும் தாழ்வில்லை தாழ்வு நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு என்று தேவாரத்தை படிக்கிற நாம் நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் என்று படிக்கிற நாம் திருநெறிய தமிழ் வல்லவர் தோல்வினை தேர்தல் எளிதாமி என்று படிக்கிற நாம் இதை மறுப்பதற்கு இடமில்லை போடணும் பதிப்பெல்லாம் பதிப்பு முதல்ல பதிப்பிக்கணும் பதிப்பிக்கின்ற பொழுது இந்த இந்த எண்ணம் இருக்கணும் எண்ணம் இருந்து அதை இருப்பா ஒன்னும் தப்பில்லை சிவம் ஆண்டவன் காக்க எனவே இன்ப மேலீடு என்ன இன்பம் மேலீடு கேட்டா அவருக்கு ஞானிகளுக்கு நமக்கு இன்பம் வெளியீடுன்னு சொன்ன நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் இனி நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம்னு போடுவோம்னு போட்டான் இப்ப போய் அல்ல ஐம்பது ஆண்டாயும் ஒன்றும் அசங்கலை இருந்ததுன்னு இருந்தபடி இருந்து காட்டுறோம் ஐம்பது ஐம்பது ஆண்டு ஆகி கூட இருந்ததுன்னு இருந்தபடி இருந்து காட்டுக்கிறோம் நான் தான் சொல்றேன் ஒன்று கூட நேற்று கூட சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை விடுப்பை மாற்றப்படாத ஏ ஐம்பது ஆண்டு ஆயிரத்தை தவிர ஒன்றும் நமக்கு ஒன்றும் எந்த முன்னேற்றமும் தெரியல தெரிஞ்சதா படல திருவருள் காக்க அதனால இந்த இன்பம் சொன்னா நாம் ரெண்டாவது நாம் இன்பம் என்று கருதுவதெல்லாம் ஒரு கால இல்லையில துன்பமாகவும் மாறும் ஆனால் இந்த இன்பம் இன்பம் இன்பமே என்று அதான் ஆனந்த அதீதம் ஏ இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்பர் சுவாமி ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே எனவே எஞ்சிய உலகில் இன்பங்கள் எல்லாம் ஒரு கால எல்லையில் இன்பமாக இருந்தது ஒரு கால எல்லையில தோற்கும் தோற்கும் மாசரு பொண்ணே வளம்புரிமத்தேங்கிறேன் எப்ப ஒரு கால எல்லையில இதுக்கு எண்பது அதுக்கு எழுபத்தஞ்சு மாசரி பண்ணி வரேன் ஆனா போய் படுங்க மாசரி பண்ணி மாதிரி இது எதுன்னு இருந்ததுன்னு சொன்னா கூட போய் போய் பாடு பாடு மணி ஆச்சு தெரியுதா இல்லைன்னா பேரப்பிள்ளையெல்லாம் திட்டு இந்த கிடத்துக்கு தூக்கமே வராதுன்னு இதுன்னு ஆசீர்வாதம் பண்ணும் போய் பாடு என் மாசர் பொண்ணு பாடுறது தானே ஒரு கால எல்லை தான் கால எல்லை தான் அது போல் எல்லாம் எல்லாம் அதில் ஆனா இந்த இன்பம் ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்றார் இதான் அந்த ஆனந்தாதிதம் இந்த பெருமானுடைய அந்த இன்பத்தை நுகர்கிற ஆன்மாவுக்கு வருகிற இன்பம் இருக்கு அது மேன்மேலும் பெருகி கொண்டே வரும் அப்படி வருகின்ற அந்த ஆனந்தத்தை தான் இன்ப உணர்வை தான் இங்கே வெளிப்படுத்துகிறார் நம்முடைய மணிவாசகர் இல்லைங்களா மாறிலாத மா கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலர்கொள் தாளினை வேரில் ஆப்பத பரிசு பெற்ற நின்மைமை அன்பர் உண்மைமை மேவினார் ஈரில் ஆதனி எளியை ஆகி வந்தொழிசை மானுடமாக நோக்கியும் கீரிலாத நெஞ்சுடைய நாயினின் கடைய நாயினின் பட்ட கீழ்மையே இதுல நான் அடிக்கடி சொல்வதுதான் ஒன்று திருவாசகம் முழுதும் அலசி அலசி ஆராய்ந்தாலும் ஒன்று நன்றி உணர்வு இன்னொன்று பிரிவாற்றாமை இந்த இரண்டு தான் திருவாசகமே நீங்க எப்படி சொல்லியிருக்கேன் அப்போ இங்க என்ன பொருள்னு கேட்டா அந்த இரண்டுமே கலந்திருக்கு இல்ல பிரிவாற்றாமையும் கலந்திருக்கிறது இன்ப உணர்வும் கலந்திருக்குது அப்படி இருக்குது முதல்ல இருக்கிறது அருமை மாறிலாத மா கருணை வெள்ளமி பெருமான் எப்படின்னா கருணை உடையவன் அல்ல கருணை வெள்ளம் அது பாட்டுக்கு அந்த கருணை பேராறு என்ன கூட சொல்ல ஆற்றின்ப வெள்ளமி ஆற்றின்ப வெள்ளமே சிவபுராணம் ஆறு நிறைய ரெண்டு பக்கமும் தண்ணி இப்படி பிறந்து போச்சுன்னா அது எப்படி இருக்கும் அது அந்த ஆற்றின்ப வெள்ளமே என்று சொன்னார் அப்போ இந்த சாதாரண தண்ணீரே கரையிற கரையும் கரை இரண்டு கரையும் புரண்டு வந்தாலும் இருக்குன்னா பெருமானுடைய கருணை பெருக்கு வந்து எப்படி இருக்கும் அதுவும் மாறிலாத மாற்றம் என்ன இந்த தண்ணி மாறு இருக்கும் ஏன் ஒரு நாளைக்கு சிவப்பா வரும் என்ன அன்னைக்கு ஒரே சிவப்பா வருதுனாரு கரூர் பக்கம் மழை பெஞ்சது இல்ல அப்படி அதனால மழை ஒரு நாளைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன ஒரே வந்து தெளிவா வருது அருமையானாரு தண்ணி குறைஞ்சிருக்கு எங்கேயும் மழை இல்லை அப்படி தெளிவா போகுது தெளிவா இருக்குது ஒரு நாளைக்கு அக்கம் பக்கத்தில் தடைகளையும் வெட்டிட்டு ஏதாவது போட்டு இந்த மக்கள் இதே தடை வெட்டு நினைச்சுங்க தடை தாம்பு ஓரத்தில் வந்துகிட்டே இருக்கு அதனால இந்த வெள்ளம் எல்லாம் மாறுடையது நிறத்தாலும் மாறுடையது சுவையாலும் மாறுடையது தூய்மையினாலும் மாறுடையது சில இடங்களில் சாக்கடை கலக்குது என்ன பண்ண அந்த பக்கம் ஆறு அப்படிதான் இருக்கும் ஒரே மூக்க பிடிக்க வேண்டியதான் <laughs> ஆனால் இந்த பெருமானுடைய கருணை வெள்ளம் மாறில்லாத என்ன மாறினாரு பெருக்கால் மாறில்லாத தூய்மையால் மாறில்லாத நிறத்தால் மாறில்லாத இன்பம் தடைப்பதால் மாறில்லாத அப்படிப்பட்ட மாறில்லாத மாக்கள் அப்படிப்பட்ட கருணை அது <laughs> மாறிலாத மா கருணை வெள்ளமே கருணை பெருக்காக இருக்கின்ற பெருமானி அப்படி இருக்கின்ற நீ பெருமானி <clears throat> வந்து முந்தினின் மலர்கொள் தாளினை வேறிலாப்பத பரிசு பெற்றனின் மெய்மை அன்பருண் மெய்மை மேவினார் அடியேனுக்கு முன்னதாக பல அன்பர்கள் வந்து உன்னை திருவடி அடைந்தார்கள் அப்படியே அந்த திருவடி அடைந்த அன்பர்கள் எல்லாம் என்ன ஆகினார்கள் திருவடி அடைந்தார்கள் இன்பம் பெற்றார்கள் உன்னுடனேயே வந்துட்டாங்க எங்க கைலாயத்துக்கு வந்துட்டாங்க மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார் நீ இருக்கிட்ட அந்த பதத்தோடு கூட வந்துட்டாங்க ஆகவே அவர்களுக்கு என்ன கவலை ஒரு கவலையும் இல்லை அவர்களுக்கு ஆனந்தாதீதம் அந்த அந்த அந்த ஆன்மாக்களுக்கு ஆனந்த மேலீடு இன்ப மேலீடு அப்படியே இருக்குது ஆனா அடியனேன் அடியனேன் என்னுடைய அனுபவம் வேறாய்விட்டது என்ன வேறாய்விட்டது ஈரிலாத நீ எளியை ஆகி வந்து ஒளிசை மானூடமாக நோக்கியும் இதான் அந்த நன்றி உணர்வு நன்றி உணர்வு ஈரிலாத நீ நீ யாரு எங்கேயாவது அடிக்கடி வரவரா அல்லது யாராவது நினைத்தா பெற முடியுமா முடியாது ஈர்த்தவன் உனக்கு என்ன வேணும் எனக்கு சரி நீ ஈர் இல்லாதவன் அழிவில்லாதவன் ஈரில்லாத நீ எப்படி வந்தாய் எளியை ஆகி வந்து ரொம்ப எளியவனா வந்தாய் நான் கொஞ்சம் கூட கனவுல கருதல பாண்டி மன்னன் பணம் வாங்கிக்கிட்டு குதிரை வாங்க போனேன்னா குதிரை வாங்கத்தான் வந்தனே தவிர நிச்சயம் இப்படி திருப்பெருந்துறையிலே நம்ம ஒரு குருநாதன் வந்து தனக்கு ஆட்கொள் வாங்கறத மனதில் கூட கருதல கருதல அப்படி இருந்த நீ ஈரிலாத நீ எளியை ஆகி ரொம்ப எளியவனா வந்த அது சரி எளியவனா இருக்கும் போது எங்கேயாவது உட்கார்ந்து இருந்தா நான் பார்க்காம போயிருப்பேன் நீ எப்படி இருப்ப என் கண் முன்னால தோன்றினேன் தோன்றினேன் அந்தனன் ஆகி வந்து ஆட்கொள வரலாய் இல்ல நீ அப்படி என் கண்ணுக்கு தெரிஞ்சதுனால நான் வந்தேன் இல்ல எப்படி இருக்குங்க நீ ஒரு கால இந்த திருப்பெருந்துறை கோயிலுக்குள்ள இருந்து பிரகாரத்துல இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது நான் பாட்டு குதிரை வாங்கத்தான் தான் போயிருப்பேன் ஆனால் நீ அந்த குருந்தின் கீழ் இருந்து குருநாதனாகவும் இருந்து என்னை ஈர்த்து என்னை ஆட்கொண்டாய் இழுத்து என்னை ஆட்கொண்டாய் இவ்வளவு எளிமையா வந்தியப்பா ஈரிலாத நீ எளிய ஆகி வந்து என்ன ஆக்கினாய் ஒளிசை மானூடம் ஆக நோக்கியும் அருமை அருமை இந்த குறிப்பு அநேகமா வேற எங்கேயும் இருக்கலன்னு பாக்குறேன் இருந்தா நீ குறிச்சு வச்சிருக்க ஒளிசை மானுடம் ஒளிசை மானுடம் இப்ப மானுடம்ங்கிறது நாமெல்லாம் கொண்டிருக்கிறது தான் ஆனா மணிவாசகருக்கு மணிவாசகருக்கும் மாண்புமிகு அமைச்சராயிருந்த போது ஒளி செய்து வெறும் நம்ம போற மானுடம் தான் திருப்பெருந்துறையிலே குருநாதனாய் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அந்த மானுடம் ஒளி செய் மானுடம் ஒளி பொருந்திய மானுடம் அப்போ என்ன ஒளி இறைவனுடைய பேரருளாகிய ஒளி அப்படியே முழுதும் பாய்ந்தது இப்ப நமக்கு என்னன்னா வெறும் வினைவயப்பட்ட பிறவி அதனால இது அழுக்கேறிய பிறவியாக ஒளியற்ற பிறவியாக இருக்கு ஆனா அந்த அருள் தன்மை பெற்றதுனால ஒளி செய் மானுடமாக நோக்கியும் அந்த மானுடத்திலேயே மனிதன் தான் மனிதன் மனிதனா தான் இருக்காரு அன்னைக்கு ஒன்னு என்ன பெரு பெருமானோட கலந்து போகல கலந்து போகாவிட்டால் கூட மனிதனாயிருந்தாலும் திருப்பெருந்துறையிலே குருநாதனை காண்பதற்கு முன்னே இருந்தது வெறும் மானுடம் வெறும் மானுடம் அந்த குருநாதனுடைய கருணைக்கு இலக்கான பிறகு இது ஒளி மானுடம் ஆக நோக்கியும் இது ஒளி பொருந்திய மானுடமாக நீ செய்தாய் ஏனென்றால் அறிவற்ற உடம்பாய் அழிவற்ற உணர்வாய் இந்த அழிவுடைய பொருள்களில் கருத்து செல்லாமல் அழியாத நின்னையே நினைக்கும்படியான அந்த கருத்தாய் இந்த மானுடம் இருந்தது அதான் ஒளிசெய் மானுடம்